முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ இருக்கிற முஸ்லிமான முன்னான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அம்மாவின் சாந்தியின் சமாதானம் என்று உண்டாவதாக ஜும்மாவுடைய பறவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து ஏற்றுக்காவிரி எண்ணத்தோடு அவர்களுக்கும் அல்லாஹை நல்லடியார்களே அன்பு சகோதரர்கள் நண்பர்களே வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும் இரவிலும் சரி பகலிலும் சரி இருட்டிலும் சரி வெளிச்சத்திலும் சரி நம் நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற தப்புவாவுடைய சிந்தனை கூறி வரும்படி முதற்க நடக்கும் அம்மா உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செயல்கொள்கிறேன் அன்பானவர்கள் அல்லாஹ் இந்த உலகத்தை எல்லா விதமான மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடிய மனிதர்கள் சாப்பிடக்கூடிய மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான படைப்புகளையும் படைத்த பின்னால் இறுதியாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்றால் அது தான் இருக்கும் என்பதாக அவரை ரசூவாய் சர்வமாக ஆய்வர் சொல்லம் சொன்னார் வெள்ளிக்கிழமை நாளில்தான் அல்லாஹ் ஆதம் அலைத்தலாமை படைத்தார் அதே வெள்ளிக்கிழமை நாளில்தான் ஆதம் அலைத்தலாம் அவர்கள் உயிர் பிரிந்தார்கள் எப்பொழுது அல்லாஹிடத்தினாலும் சொர்க்கத்தை படைச்சு சொர்க்கத்துடைய எல்லா விதமான இன்பங்களையும் அல்லா படைச்சாலும் அதற்கு பின்னால் அல்லா சொர்க்கத்துடைய நபராக செலாம் அல்ல ஆதவரை ஆதவரைத்தலாக படைச்சால்தான் சுவர்க்கத்தை இன்பத்தை அனுபவிக்குமாறு ஆதவரைத்தலாமுக்கு கட்டளையிட்டான் அவர்கள் இன்பத்தை அனுபவிக்கிறாங்க ஆனால் ஏதோ குறை விளங்குது ஏதோ ஒரு குறை விளங்குது அவ்வாடைத்தலாம் அல்லாமல மனைவிய படுத்த பின்னால அந்தா செல்ல அவர்கள் ரெண்டு பேருக்கும் இந்த சுவர்க்கத்தை அனுபவிக்குமாறு அல்லா கட்டளை இட்டான் ஒரு ஆறாம் அல்ல அலகாரம் சொல்கிறான் பேரும் இந்த இருக்கக்கூடிய சகல சாப்பாடுகளையும் தாராளமா சாப்பிடு ஐந்து சித்துமா நீங்க நினைச்சவாறு மாதிரி சாப்பிடு பாலாறு வேணுமா சேனாறு வேணுமா மதுவாறு நீராறு குரான் நாலு ஆறுகள் சொல்றது முகம்மன் முசப்பா கலப்படமில்லாதது கலப்படமில்லாத தேன் கலப்படமில்லாத நீர் கலப்படமில்லாத மது கலப்படமில்லாத பால் நாலு ஆறுகளை அந்த ஓட விட்டால் நீங்க அனுபவி வீட்டுடைய கற்கள் முத்துகளும் மரகதங்கள் அதிர்ந்தவர் சுவர்க்கத்துல களிமண் கிடையாது சுவர்க்கத்துடைய மண் கஸ்தூரி இப்பேற்பட்ட இன்பத்தை அல்லா கொடுத்ததுனால அல்லா என்ன செஞ்சா ஒரே ஒரு பராமரி எங்களுக்குத்தான் எக்கச்சக்கமான ஹராம் இருக்கு ஆனா ஆதவன் இருக்கலாம் அவ்வாறு இருக்கலாம் ரெண்டு பேருக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஹராமாக்கினான் அல்லா சொன்னா ஒரு மரத்தை காட்டி அல்லா சொல்கிறான் இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று அண்ணா சொல்லாம அண்ணா சொன்னா அந்த மரத்து கிட்ட போவான் அந்த மரத்தை நெருங்கவான் நீங்க அந்த மரத்து கிட்ட போய்விட்டால் நீங்க மரத்தை நெருங்கிவிட்டால் அந்த மூணாவதா ஒரு ஆள் வருவான் அவனுக்கு பேரு செய்தான் செய்தானுக்கு அல்லா வச்ச பேர் என்ன தெரியுமா கண்ணான் கண்ணாசுல்லா யாரு வஸ்வசாவை உண்டாக்குபவன் வஸ்வசாவை என்ன திரும்ப திரும்ப செய் திரும்ப திரும்ப பாரு திரும்ப திரும்ப யோகி என்ற ஊசலாட்டங்கள் உண்டாகுவதற்கு பேர் தான் வஸ்வசா அல்லா நீதான கொடுத்திருக்கிற திறமை என்ன தெரியுமா மனிதர்களுடைய உள்ளங்களோடு அவன் நேரடியாக பேசுவான் அல்லது யுவத்தி மக்களுடைய உள்ளங்களிலே அவன் மசுவத்தாவை உண்டாக்குவான் சகோதரிகளை நண்பர்களே அதம் அலை சலாத்துலாம் ஹவ்வா அலை சலாத்துலாம் சொர்க்கத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க சைத்தான போய் அந்த மரத்தை சாப்பிட வேணாம் ஆனா அந்த மரத்து கிட்ட போக கொஞ்சம் படத்தை எல்லாருதான் பாருங்களேன் கணவன்கிட்ட சொல்லுங்கள் என்று சொல்லி அவ்வா சகோதரர்களே சொல்லுகிறது அவ்வா தன்னுடைய கணவர் ஆதம் அலைத்தலாம் ஒத்தலாம் இடத்துல போய் அந்த மரத்தை அலங்கரிச்சு காட்டினார் இவர் ஹிஷாம் ஆதம் அவ்வாறைத்தலாம் அந்த மரத்தை அலங்கரித்து காட்டினார்கள் மனிதர்கள் பொதுவான அடிப்படையில் ஆண்கள் அவ்வப்போது மனைவிமான்களுக்கு வழிபடுவது உண்டு என்ன வழிபடுவது மனைவிமார்கள் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி ஏதாச்சும் பண்றது சில நேரம் அல்லாவே மறந்து பண்ணிடுவான் ஒரு இதைத்தான் நல்லா சொல்கிறான் ஆதவரை சலாத்துலாமுடைய மனைவி அப்பா அலை சலாத்துலாம் அந்த மனசுக்கு கிட்ட போக வேண்டும் என்று சொன்ன நேரம் பலத்தி ஆதம் வளம் ஆத்மா அந்த நேரம் ஆதம் அலை என்னை மறந்தான் அந்த நேரம் அல்லாவை மறந்தால் ரெண்டு பேரும் போடாங்க அந்த மறந்து கிட்ட போறதான் பார் சொல்லுது தலகும சைத்தான் சைத்தானுக்கு வேணும் பாவத்துடைய சூழலுக்கு ஆக்களை இழுக்குவார் சைத்தானுக்கு வேணும் மக்கள் பாவம் செய்ய வைக்கிறது அவனுக்கு லேசி ஆனா அவனுக்கு வேணும் என்றால் பாவத்திலே ஒரு சூழல் உண்டாக்குறது மஸ்ஜிதுடைய சூழல் இங்க யாரும் அறாமான விஷயம் செய்தது கிடையாது மசிதுக்குள்ளால வியாபாரம் பேசி பேச மாட்டாங்க மசிதுக்குள்ளால கொடுக்கல் வாங்கல் இல்லை தூசகம் பேசுறது இல்லை அறாமான பார்வை அறாமான கேள்வி கிடையாது இது மலக்குமாருடைய சூழல் சைத்தானுக்கு வேண்டும் என்ன அதுல இருந்து கலட்டு தனிமைக்கு கொண்டு போவன் பாவத்துல சூழலுக்கு கொண்டு போவன் இருட்டுக்கு கொண்டு போவன் எந்த பேரையும் மரத்தடியில கொண்டு வந்திருந்தால் பான் சொல்கிறது முழு முயற்சியை சைத்தான் கொட்டிடும் எப்படியாவது சாப்பிட வைக்க வேண்டும் சத்தியம் என்று சொன்னால் நான் நசியாத்தா சொல்றேன் விட்டு சொல்கிறேன் இந்த பழத்தை ஏன் தெரியுமா நான் சாப்பிட வேண்டாம் தான் நீங்க ரெண்டு பேரும் இந்த பழத்தை சாப்பிட்டா தக்குவதாமிகள் காலிலே இதுக்கு போறவங்களுக்கு மவுத்து வராது நீங்க மலக்கமாக மாதிரி இங்கே இருந்துருவீங்க அதனாலதான் அல்லா என்ன செஞ்சா இந்த பணத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்றான் சகோதரிகளே நண்பர்களே ஆடவரிசலாம் படத்தை பறித்தார்கள் ரெண்டு பேரும் படத்தை சாப்பிட்டதான் குரான் அழகாக சொல்கிறது அவர்கள் பலத்தை சாப்பிட்டு அடுத்த கடம் அவர்களுடைய ஆடைகள் கலக்கப்பட்டது உடுப்பெல்லாம் கலக்கப்பட்டது உடனடியாக ரெண்டு பேரும் செஞ்சாங்க துவக்கத்துடைய மரத்தின் இணைப்புறைகளால் தன் மறைவிடங்களை மறைத்துக் கொண்டார்கள் சொல்கிறது சகோதரர்களே அந்த உறுப்ப கலத்தினால் காரணம் இதுக்கு போல நீங்க இந்த சொர்க்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய யூனிஃபார்ம கலத்தியாச்சு இங்க இருக்க தகுதி கிடையாது என்னுடைய வரம்பை மீறி விட்டீர்கள் ஆளுவரேசனம் அருளா ரப்பனா வளர்னா அன்புசனா وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين முத முத இந்த துவா ஓடுறது ஆரம்பிக்கலாம் யாரா மன்னிக்கிறியா நான் தெரியாம செஞ்சு அல்லா சொல்ல இல்லை இதுக்கு மன்னிப்பு கிடையாது நான் உங்களுடைய சிறைக்காலை கலப்ப போறேன் நீங்க ஏங்க பேச்ச கேட்கல செய்தாங்க பேச்சு கேட்டீங்க அல்லா தூக்கி வீசின ஜெயிலுக்கு சிறைச்சாலைக்கு துணியாக்கு சொல்லுகிறது நீங்கள் பூமிக்கு அடங்குங்கள் அந்த கீழே இறக்க நேரம் ஒரு சுபச்செய்தியை சொல்லி அனுப்பினார் என்ன தெரியுமா உங்களுடைய குழந்தைகள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருப்பார் எங்கட பாஷையில் சொல்றதா இருந்தா இறங்குகிற கீழே உங்களுடைய பிள்ளைகள் ஒத்தரப்பட்ட அடிச்சு மூட்டா போவாங்க ஒற்றவர்கள் சண்டை பிடிப்பாங்க யாரும் விட்டுக் கொடுக்கறதில்லை யாரும் யாரும் மன்னிக்க தேவையில்லை பணவரி மதவரி இயக்க வரி கட்சி வரி காவம் என்ற வரி பெண் என்ற வரி இந்த உலகத்தை ரத்தத்தால் நிரப்புவார்கள் செய்த பாவம் என்ன எங்கட உமா எங்கட பாப்பா ரெண்டு பேரும் பாவத்தில் சூழலுக்கு போனது அவர்கள் செய்த பாவம் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டிய பிள்ளைகள் இன்று இந்த சிறை வாழ்க்கையை நாளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மனித அபிமானம் இழக்கப்பட்டுவிட்டது குழந்தை என்ற பாசம் இழக்கப்பட்டுவிட்டது ரத்தத்தை பார்த்து கண்கள் பழகிவிட்டது ரத்தம் என்பது மக்களுடைய பார்வைக்கு வெறுமனே மலை துளிகளை போல் சகோதரர்களே நண்பர்களே இஸ்லாம் எங்களுக்கு வைக்கிற சவால் என்ன தெரியுமா எங்களுக்கு வைக்கிற சேலஞ்ச் என்ன தெரியுமா மௌத்து வரைக்கும் நல்ல மக்களுடைய வாழ்ந்த மூத்தாவின் ஒரு ஆசை சொல்லுகிறது ஒரு காலத்தின் மீது சத்தியமா ஒட்டுமொத்த மனிதர்களும் கவலையிலே இருக்கிறார் கஷ்டத்தில் இருக்கிறார் டிப்ரெஷன் இருக்கிறார் கடனுக்கு மேல கடன் திரும்ப திசையெல்லாம் சோதனை நோய் அவதூறு அவநம்பிக்கை குற்ற உணர்வு என்னென்னலாம் ஒரு சிறை கைதிக்கு இருக்கிறதோ எல்லா சிறையும் ஒட்டுமொத்த உலகமும் இருக்கிறார்கள் மாற்றிக்கொண்டார்கள் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர ஒரே ஒரு கூட்டத்தை தவிர நாங்கள் நினைக்கக்கூடாது முஸ்லிம்களை தவிர அல்லா சொல்லியிருக்கிறான் இல்லை இந்த சோதனை அல்லா சொல்லுல இல்ல முஸ்லிம்களை தவிர இல்லை சகோதரர் அல்லா சொல்லுகிறான் இல்ல ஆமனும் ஈமான் கொண்டவர்களை தவிர ஈமானிய உணர்வுள்ளவர்களை தவிர ஈமானிய சூழலில் வாழக்கூடியவர்களை தவிர ஈமான் வானில் உப்பாலிஹான் பொறுமையை கொண்டும் மார்க்கத்தை கொண்டும் ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து ஈமான் கொண்டவர்களை தவிர இந்த உலகத்தில் வாழக்கூடிய சகலர்களும் தோல்வியில் வாழ்கிறார்கள் உண்மையான முன்பின் தான் இந்த உலகத்திலும் சரி கபலிலும் சரி மஷரிலும் சரி ஹயாத்தம் தையுதா சொல்கிறது மனமான வாழ்க்கை வாழக்கூடியவர் சிம்பிளா வாழ்வாரு ஆனா நிம்மதியா தூங்குவார் அவர் நாளைக்கு மௌத்தா போனாலும் முல்லைக்கு பாரம் எங்க நாட்டுல சமீபத்துல ஒரு ஜனாதாவுக்கு போயிருக்கோம் ஜனாதா தொகுதிக்கு முன்னால அதுல சொல்றாரு இந்த ஜனாதாவுடைய கடன் விஷயங்களை அவரோட மகன் இருக்கிறாரு ஒரு பேரை சொல்லி மகனிடத்துல கேட்டுக்கொள்ளும் அவர் கட்டுவார் தொழிலுக்க வந்த மகள் மைக்கெடுத்து சொன்ன வார்த்தைகள் தெரியுமா ஏந்த வாப்பட கடலை நான் கட்ட இயலாது ஏந்த வாப்பட கடலை நான் கட்ட மாட்டேன் ஆச்சரியமா போச்சு மகன் தொழிற்சாடு தொழிற்சி முடிய பின்னால எல்லாம் சேர்ந்து அந்த தொழிலுடைய பலாய் இதெல்லாம் புள்ளையா இப்படியா பேசுறது சகோதரிகளே ஆனா அந்த வாலிபன் சொல்ற வார்த்தை தெரியுமா அதுல ஏத வாப்பட கதை எப்படி தெரியுமா வாப்பட வீடு வாகனம் எங்களுக்கு இருக்கிற முழு சொத்தை வித்தாலும் கடனுடைய இருபத்தஞ்சு விகிதத்தை கூட தாண்டல கோடிக்கணக்கு கடன் வட்டிக்கு மேல வட்டி நூத்துக்கு நாற்பது வீதம் வட்டி இருந்திருக்கிற வாப்பா என கேளாது பாப்பட வட்டிய கட்ட நாளைக்கு நாமத்தா போகலாம் ஏன் புள்ள என்ன பாவம் செஞ்சான் பாப்பட சுமையை தோன்றுகிறது சகோதரர்களே என் அன்பை நண்பர்களே கோடியில் பிறர்வதை நிம்மதிக்கு அடையாளம் இல்லை வசதி வாய்ப்பு நிம்மதிக்கு அடையாளம் இல்லை இந்த உலகத்தில் வாழ்கிறான் ஈமோனோடு வாழ்கிறான் அவனுடைய வாழ்க்கை அவன் இருக்கும் சரி அவன் பகலும் சரி அயாட்டம் செய்யுமா அந்த குரானில் வாக்காக சொல்கிறார் மனமான வாழ்க்கை வாழ்வான் அவருடைய மனைவியும் அப்படித்தான் வாழ்வான் கிடைச்சதை கொண்டு போதும் என்ற மனப்பான்மையோடு அவர்கள் இரவை கழிப்பார்கள் சகோதரர்கள் நண்பர்கள் ஈமானி வலுவாக்கிக் கொள்ளுங்கள் திரும்ப திசையெல்லாம் சோதனையான காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் நான் நாளைக்கு நான் மௌத்தா போனாலும் ஈமானோடு வாழ்ந்தால் ஈமானோடு மௌத்தா போனால் என்ற பெயர் எந்த அம்மா சொல்லவும் சகோதரர்கள் ஏன் அம்மா சொல்லவும் இந்த உலகத்தின் பேராசை எங்கே கதிகலங்கள் இருக்கக்கூடாது குரான் சொல்லுகிறது பல தகவல்கள் பல அல் ஹயாத்து துன்யா இந்த உலகத்தின் மாயாஜாலம் உங்களை ஏமாற்ற வேண்டாம் இந்த உலகத்துல டிசைன் இந்த உலகத்துல கலந்து இருக்குது உங்களை ஏமாத்திட வேண்டாம் இது ஒரு காணல் நீர் தண்ணி இருக்கிற போல இருக்கும் கிட்ட போன தண்ணி இல்லை ஒரு உருது கவிஞர் சொல்லுவார் तदबीर को देखकर तकदीर तो हंसती है तदबीर को देखकर कबीर हंसती है மனிதனுடைய திட்டங்களை பார்த்து அவனை தலையெழுத்து சிரிக்குவான் இவர் போடுற பிளான பார்த்து அவரை தலைவச்சு சிரிக்குது என்ன என்ன பிளான் என்ன பெருமை என்ன மமத துணிச்சலான பாவம் எங்களை தலையெழுத்து சொல்லுது அடுத்த கிழமை கபூர்ல இந்த ரெண்டு மாசம் தான் நீ கபூர்ல உன் மனைவி கதவ உன் குழந்தைகள் அதாவ மனதியாரே உனக்கு இது தெரியாதான் கபல் ஜெயித்த ஹோட்டா கபல்ல பொக்கெட் இல்ல கபர் மேல அன்பாரி ஹோட்டி கபருக்குள்ளால அன்பாரியும் இல்ல தாக்கி கி பாத் ஏ திருப்புக்குரிய விஷயம் என்று தெரியுமா மலக்கும் போது ரிஷ்வத் நகில் இஸ்ராயல் அலிசலாம் லஞ்சம் வாங்குறது ஆயுவா ரூபாய் தான இஸ்ராயல் அடுத்த கிழமை வாங்கல மகள்கிட்ட கல்யாணம் வருது நாளைக்கு சின்ன வேலை ஒன்று இருக்குது நாளைக்கு பாஸ் வாங்கலாம் ஆபீஸ் போகணும் செக்க பாஸ் பண்ணணும் கடலை கட்டணும் அது செய்யணும் இது செய்யணும் சொல்ல முடியுமா எத்தனையோ பேர் பிரயாணம் செய்யறாங்க வீட்டுல தரான் சொல்லிட்டு போறாங்க ஆனா அவர்களுக்கு தெரியாது இதுதான் இந்த கடைசி பிரயாணம் இதுதான் இந்த மகத்தை கடைசி பிரயாணம் இதுதான் இந்த கணவர் கடைசியை முசாவாக செய்வது இதுதான் எங்க உண்மை கடைசியா நான் பார்க்கிற தெரியாது எத்தனையோ பங்குகள் வாகனங்கள் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இதுதான் உங்களுடைய கடைசி பிரயாணம் ஆடுற மாதிரி ஆடிக்கோ பாடுற மாதிரி பாடிக்கோ பேசுற மாதிரி பேசிக்கோ நீ சோபாவை அடைவில்லையா ஈமானை அடையவில்லையா கபரை பயப்படவில்லையா எத்தனையோ ஜனாதாக்கள் ஊர்ல உழுவுது ஆனா ஜனாதா வீட்டுக்கு போயும் கபருக்கு நிலம் வரவில்லையா எங்கள் வாகனம் எங்களை பார்த்துச் சொல்கிறது எங்கள் பிரதிகாரம் எங்களை பார்த்துச் சொல்கிறது இருவருடைய நேரங்கள் குறைந்து கொண்டு வருகிறது சகோதரர்களே நண்பர்கள் இமானிய சூழலை அத்தியாவசியமாக அவசரமாக தேடுங்க இந்த உலகத்துக்கு நாங்கள் அட்வர்டைஸ் கொடுக்க தேவை துனியாவை காசு பணத்தை அடையிறதுக்கு இங்க யாரும் யாருக்கும் அட்வைஸ் பண்ண தேவையே எல்லாம் அதுலதான் இருக்கிறோம் அதான சம்பாதித்துக்காக உழைக்கிறோம் ஒரு கூட்டம் வெளிநாட்டுல போயிருக்கிறாங்க உமா பாப்பா அன்பான மனைவி அன்பான குழந்தைகள் எல்லா பாசத்தை நினைத்துவிட்டு அங்க ஒரு கூட்டம் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நியாயமாக உழைக்கிறார்கள் காரணம் என்ன ஹலால சம்பாதிக்கிறோம் ஹலால சாப்பிடும் ஆனால் ஹலாலை சம்பாதிக்க வேண்டும் என்ற பெயரில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஈவானுடைய சூழலை விட்டு நான் தூரமாகிக் கொண்டிருக்கிறேன் நிலைச்சால் சிலா செய்யும் தனிமையில சிலா கண்ணு சிலா செய்யும் கையுடைய பிறர்கள் சிலா செய்யும் சொல்லுகிறது அந்த நாள் அவருடைய வாய்க்கு கூட்டு போடப்பட்டு வரும் அது யோமதாசி ஆனா வாடி கல்வி குணா இது அவனை பேசும் என்ன தவறு கை பண்ணினாலே ஒத்த சார்பா இருக்கிறோம் விரல் பேசும்போது அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும் கால்கள் சொன்னாங்க விபச்சாரம் செய்தவரின் தொடை அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் யாவா உன்னுடைய இந்த இடத்தில் இந்த பூமியில் இவர் விபச்சாரம் செய்தார் நிறைய சொல்லி காட்டி அவன் தொடை சாட்சி சொல்றோம் எல்லாம் பார்க்கலாம் நாம பார்க்கிறோம் எல்லாரும் இந்த பாவத்தை செய்யறாங்க நாம செய்யறோம் என்பது அல்லாவிற்கு சாட்டு போக்கு கிடையாது ஒரு ஆளிலே பாவத்தை செய்யட்டும் ஒரு ஆளிலே அந்த பாவத்தை செய்யறாரா அவர் செய்கிறார் என்பதனால் அந்த பாவம் நானும் செய்ய முடியும் என்பது கிடையாது சகோதரிகளை நண்பர்களை எங்களுடைய ஈமான் எவ்வளவு பலகீனமான ஈமான் என்றால் கொரோனா டைம்ல நாங்க பார்த்துருக்கோம் ஒவ்வொரு வீடும் சில்லற கடமை பயம் நாளைக்கு சாப்பாடு கிடைக்காதோ எல்லா ஊர்களையும் சில்லற கடல சாப்பாடு நடந்து பிரிட்ஜ் நிறைஞ்சிருக்குது பிரிட்ஜில மேல கீழே ஊட்டில இப்போ ரூம் வச்சிருக்கா அஞ்சு பத்து இல்ல முட்டை வாங்குறது நூறு நூத்தி ஐம்பது முட்டை ஊட்டுக்குள்ளாரு கேஸ் போறேன் பெற்றோருக்கு பாரு ஒரு கடமை ரெண்டு கிழமை போரின் போகுது நம்ம பயப்படுறோம் எனக்கு நாளைக்கு மௌத்துக்கு பசி ஒன்றும் இல்லை சகோதரிகளே நண்பர்களே அம்மா வாழ்ந்துக்கின்ற விஷயத்துல எங்களுடைய ஈமான் எவ்வளவு என்றால் பாவத்துடைய சூழல் அமைஞ்சு விட்டால் நாங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அந்த ஈமான் எனக்கு பாவத்தை வெறுக்க வைக்குமா அல்லது பாவத்தை செய்ய வைக்குமா சொன்னாங்க ஒரு பெண் அறையில் இருக்கிறார் அந்த பெண் அறையில் இருக்கும் பொழுது ஒரு அந்நியான் ஒரு முஸ்லிம் அதற்குள் நான் நுழைய வேண்டாம் அவ்வாறு நுழைந்து விட்டால் மூன்றாவது ஆளாக இல்லா தாரிகமா சைத்தான் மூன்றாவது ஆள சைத்தான் மகரம் பேரு சொல் இஸ்லாம் அந்நிய பெண்ணை பார்ப்பதை விட்டும் பார்வையை தாழ்த்த சொல்வது இஸ்லாம் போர்க்களத்தின் வீரன் அல்ல வீரன் ஒரு ஆள் யுத்த காலத்துல வாழ எடுத்துக்கிட்டு கண் எடுத்துக்கிட்டு போராடுறாரு வெற்றிக்கு வாடாது இவன் நல்ல வீரன் நபியுல்லா சொல்லலாரு சொன்னாங்க அது முஜாஹித் மஞ்சாஹத உண்மையான போராளியால் தெரியுமா தன்னுடைய நப்சோடு ஜிஹாத் செய்வான் சைத்தான கூட வழிகெடுத்தது அவன் நப்சுதான் ஏத நப்சு சொல்லுது பாவத்தை செய் தினாவை பாரு தினாவை செஞ்சு தினாவ முயற்சிகள் நப்சு சொல்லுதான் இந்த நப்சோட நான் போராடுகிறேனா இவர்தான் உண்மையான போராளி என்பதாக முகமது ரசூலுல்லா சொல்லல்லா வாழைய சொல்ல சொன்னார் சகோதரர்கள் புராணாய அசேகு அசேகா இது அசனையா பற்றி மூகா نكالا من الله إن الله عزيز حكيم منسوخ الآيات திருமணம் முடித்த ஆண் திருமணம் முடித்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களை கல்லெறிந்து கொலை செய்யுங்கள் புராண ஆயத்தர் நபியவங்க நினைச்சு கூட பார்க்கல நான் உயிரோடு இருக்கும் போது இந்த பாவத்தை ஒரு ஆள் செஞ்சுட்டு வருவார் அத மாதிரி ஒரு ஆள் வாரார் பாய் يا رسول الله قد ابتليت نازلات அந்த வார்த்தை அல்லாஹ் சொன்னதுதான் ரீபா சொல்லாத உடனடியாக இடநோக்கம் நிறுவிட்டார் அந்த வார இடநோக்கம் நான் சூரத்தான தினா செஞ்சுட்டேன் வடநோக்கம் திரும்புறாங்க இடநோக்கம் திரும்புறாங்க வடது நாலு திசைகளை திரும்புறாங்க அந்த சொல்றாரு யார் சூரத்தான தினா செஞ்சுட்டேன் ஒரு சொன்னாங்க அனுபவப்பட்டு பாருங்க அல்லஹு ஷரிவர் இவர் ஏதாவது மதுவான குடிச்சிருக்கிறதா பாருங்க உணர்றாரு இவருக்கு தெரியுது இவர் பேசுற வார்த்தை இல்லையா சொல்லலாம் தெளிவா தான் பேசுற அது வச்சிருந்தாங்க போன் இவர் கூட்டிட்டு போங்க அல்லாத கடமை நிறைவேற்றுங்க அவர் கல்லெறியப்பட்டது கல்லெறிந்து அவர் கொலை செய்யப்பட்டார் அவர் அல்லாவிற்கு பொருந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் அல்லாவை அடைந்தார் கொஞ்ச நாள் போகுது ஒரு பெண்வான் காவிரியா காவிரியா இன்னி ஹோப்டா நான் கர்ப்பமாக சொன்னாங்க கர்ப்பமாக இருக்கிற இல்லை எந்த மாயிதை கல்லறிந்து கொலை செய்தீர்களோ அவர்கள் மூலம் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் தாயே வயிற்றுல குழந்தை இருக்குமா அந்த குழந்தையை பெற்றெடுத்துடுவான் அதற்கு பின்னால் நாங்க பார்ப்போம் பத்து மாசம் கழிவு குழந்தை குழந்தையோட குழந்தைய தூக்கிட்டு வாழ யாரா சூழமா இதோ நான் குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டு இப்ப அல்லாத கடமையை எங்க நிறைவேற்றுங்க நிறைய குழந்தைய பார்க்கிறாங்க அந்த தாயை பார்க்கிறாங்க அழுதுகிட்டே சொன்னாங்க தாயே நீ மௌத்தா போனா இந்த குழந்தைக்கு யாருமா பால் கொடுப்பான் போய் ரெண்டு வருஷம் பால் கொடுப்பாட்டி மரம் கடிச்சிடுவான் அல்லாஹ் அக்பர் ரெண்டு வருஷம் கழிவு அவ்வா பாக்குவார் அந்த ராகிரியா பெண் குழந்தையை தூக்கிட்டு வாரா இந்த ஒரு ஆச்சரியம் வாரா எப்படி குழந்தைய கையில ஒரு ரொட்டி தந்து கொடுத்துடுவான் இந்த ஒரு நீங்க திருப்பி அனுப்ப குழந்தை பாடம் மறந்துட்டா குழந்தை தங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டா ஒரு தாய் எதையும் இழக்க தயாராகுவாள் ஆனால் தன் குழந்தை இழக்க தயாராக மாட்டாள் உசுர படையம் பெற்றிருக்கிற குழந்தை எந்த தாயும் அக்குழந்தை ஊனமுள்ள குழந்தையாக இருந்தாலும் தாய் விரும்ப மாட்டா பிரிய ஆனா இந்த தாமிதி அப்படி பிரிய விரும்புறாயே அவருக்கு தெரியும் இன்றைக்கு நான் இஸ்லாம மறைச்சா கையாமத்தினாருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறான் யோம சுகுல சராய் ரகசியங்கள் அம்பலமாக நாள் அந்த நல்லவர் யாரு கெட்டவர் யாரு எல்லாம் நல்லா காட்டிடுவா அந்த நாள்ல விபச்சாரம் செய்த காவிதியா முன்னுக்கு வா என்று அல்லா சொல்லிடக் கூடாது இந்த பெண்ணுடைய சௌபா எப்பேற்பட்ட லோவா தெரியுமா மதீனாவில் வாழக்கூடிய எழுபது பாவிகளுக்கு பங்கு வச்சு கொடுத்தா அந்த எழுபது பேரையும் நல்லா மன்னிக்கிறோம் ஜனாத மசிலுக்கு வரும் தொழிலுக்கு முன்னுக்கு போனார் உமர் இருந்தா அழைச்சலும் தொழிலுக்கு முன்னுக்கு வாராங்க உமர் ரவியார் கையால குடிச்சாங்க அந்த சொல்லி ஆடம்பரா அதிர்ச்சார் யாரும் துரமா விபச்சாரம் செய்யற ஒரு பெண்ணுக்கு அன்னைக்கு தொழிலுக்கு போய் வசதி இல்லை உமரே சொர்க்கவாதியான பெண் நான் சொல்லிட்டு போறேன் நான் சொல்ல மூன்று வருஷம் கழிச்சும் கூட அந்த பெண்ணுடைய ஈமான்ல அணுவளவும் குறையாது எவ்வளவு பெரிய ஈமான் எவ்வளவு பெரிய ஈமான் குழந்தைய தயாரான ஈமான் ஆனாலும் எப்பொழுது மனிதனுடைய எல்லாம் வாழ்வோம் காந்தியா பெண்ணுடைய கணவனை சந்திக்க வீட்டுக்கு போறாரு அந்த கணவன் வீட்டில் இல்ல அனுமதி இல்லாத வீட்டுக்குள் நுழைகிறாரு காமெடியா பெண் இவரை பார்க்க இவர் அவரை பார்க்க அங்க வந்தா மூணாவது ஆள செய்தான் தினாவை செஞ்சு வச்சுதான் வெளியடிக்கிறான் மூணு வருஷத்துல படமாடிவான் ஆனாலும் பாவத்துடைய சூழலுக்கு போய்விட்டால் சகாபியாக இருந்தாலும் அவ்வப்போது பாலத்துக்கு அடிமையாகி விடுவார்கள் நான் சொல்ல வருவது என்னவென்றால் ஈமானை பலமாக்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை சிறப்பாகிவிடும் நாம் செய்த பாவத்துக்கு சொன்ன அருமையான மாத்திரை தான் ரெண்டு விடு கடந்த காலத்த பாவத்தான் மன்னிக்கிடுவா நவீவங்க அழகான மாத்திரை சொல்லிக் கொடுத்தாங்க ரெண்டு விஷயத்தை செய்யுங்க ஒன்னாவது சொன்னாங்க அதிகமா நீங்க இஸ்திகபார் அதிகமா இஸ்திகபார் இஸ்திகபாரை அதிகப்படுத்துபவர் அதிகம் சொன்னாங்க அவர் நிலையாக பார்த்தால் நெருக்கடிகள் அல்லால் அவரை வெளியே கொண்டு வருவார் நபியோட சொல்றாங்க நான் சொன்ன தகுதி கிடையாது சொல்றது ரெண்டாவது ரசூலா சொல்லலான்னு சொன்னாங்க அப்பதப்பா தூக்கத்துக்கு உட்கார்ந்த தர்மமாகிறது அல்லாவின் கோபத்தை கணிக்கும் என்று சொன்னாங்க ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி என் உரையை நிறைவுக்கு வருகிறேன் ரபியுல்லா காலத்துல ஒரு சாமி வாரார் யார் சூழல்லா ஏழ பக்கத்து வீட்டுல ஒரு பேரிச்ச மரம் இருக்குது அந்த பேரிச்ச மரம் என் வீட்டின் கூரையின் பக்கம் சாஞ்சிருக்குது அந்த பேரிச்ச மரத்திலிருந்து விடக்கூடிய பேரிச்ச பழங்களை ஏத குழந்தைகள் எடுத்து சாப்பிடுறாங்க பக்க எவ்வளவு மோசமானவர் தான் ஏத குழந்தைகள் சாப்பிடுற நேரத்துல அவர் வேற வாயில விட்டு ஈச்சமரம் எடுத்து வீசுறார் அவருக்கு நான் ஈச்சமரம் மரத்தை விலை கேட்கிறேன் அவர் தர மறுக்கிறார் நீங்க ஒரு வாழ்க்கை சிபாரிசு செஞ்சீங்கன்னா அவர் எனக்கு அந்த மரத்தை தர வாய்ப்பு இருக்கையா யாரும் சொல்லலாம் என் குழந்தைகளும் தைரியமா சாப்பிடுவாங்க நதியவரை கூப்பிட்டாங்க அந்த ஆளு கூப்பிட்டு கேட்டாங்க உங்களை மரத்தை எனக்காக வேண்டி இவருக்கு நீங்க அன்பளிப்பா கொடுக்குறீங்களா அவர் சொன்னாரு ஏந்த வாப்பா தந்த மரத்தை நான் யாருக்காக கொடுக்க மாட்டேன் நதி அவங்க ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்தாங்க சரி நான் காட்டுதான் எவ்வளவு காட்டுன்னு சொல்லுங்க இந்த மரத்தை நான் வாங்குறேன் அவர் சொன்னாரு நான் காசுக்கும் விற்க மாட்டேன் மூணாவதா சொன்னாங்க இந்த மரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு மரம் தருவார் எப்படியாப்பட்ட மரம் தெரியுமா நூறு வருஷம் அந்த மரத்தின் நிழலில் நீங்கள் நடந்தால் நூறு வருஷம் தாண்டியும் அந்த நிழல் தாண்டி இருக்கும் அப்பேற்பட்ட பெரிய மரத்தை எல்லாம் தருவார் அவர் சொன்னார் இல்லையா நான் கொடுக்க தயாரி இதை ஒரு தாவி கேள்வி இருந்தார் அபுல் ரவி அல்லாஹா அவர் ஓடி வந்து சொன்னார் யார சூழல்லாம் சொல்லலாம் நான் அந்த மரத்தை வாங்கி தந்தா நீங்க சொன்ன அந்த பேரிட்ட மரம் சுருக்கத்தில் எல்லாம் தருவாங்க சொன்னீங்களே அந்த மரம் எனக்கு கிடைக்குமா யார சொல்லலாம் அப்படியே சொன்னாங்க ஆமா நீ வாங்கி கொடுத்த அந்த மரம் உனக்கெல்லாம் தருவான் அவர் போனார் அந்த இப்ப டீல் பேசுற சொன்னாரு எந்த தோட்டத்தின் நீ கேள்விப்பட்டிருக்கிறியா அபுத்தாவுடைய தோற்றத்தை தெரியாத மதினாவாசிகள் யாரும் ஏன் தெரியுமா அபுத்தாவுடைய தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றம் தான் ஆறுநூறு பேரிச்ச மரங்கள் ஆறு இல்ல ஆறுநூறு பேரிச்ச மரம் அதற்குள்ளான ஒரு கோட்டை மதுரமான நீர் கொண்ட ஒரு கிணறு அந்த அந்த தோட்டம் முழுக்க சுத்தி வர மதில் போட்டிருந்தாங்க ராஜிகா உறுதிமிக்க மதில் தாப்பர் அப்பேற்பட்ட தோட்டம் முழு மதியவாசியும் தெரியும் அபுத்த அந்தா சொன்னாங்க ரவி அல்லாஹான் அவரை பார்த்து சொன்னாங்க ஏந்த தோட்டத்தை நான் தாரே அந்த மரத்தை தாரியா அங்கா நினைச்சுக்கிட்டாரு அபுத்த அந்தா சமாளிச்சுக்கு சொல்றாரு ஆஹ் அப்படிதான் தாரேட்டா உடனே சொன்னாங்க யார சூழல்லாம் நீங்க சாட்சியாருங்க அந்த தோட்டத்தை நான் இவருக்கு வித்துட்டு இவர் அந்த மரத்தை அந்த ஏரிக்கு கொடுக்கணும் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வந்த சந்தோஷம் சொன்னாங்க அபுதாண்டா உங்களுடைய ஆழ்நூறு மரத்துக்கு பதிலாக அண்ணா வெற்றி பாடக்கூடிய தருவானா ஓடி வந்தாங்க தங்க தோட்டத்துக்கு தோட்டத்தை வாசல் இருந்து மனைவி கூப்பிடுறாங்க வெளியே வாங்க கேட்டாங்க என்ன விஷயம் இல்லைங்க நான் தோட்டத்தை விட்டு போட்டேன் இதற்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு தோட்டத்துக்காக வேண்டி இந்த ஆறுநூறு தோட்டத்தை நான் வியாபாரம் செய்து விட்டேன் என்று சொல்ற நேரத்தில் மனைவி சொல்லிக்கிட்டே வந்தா லாபகரமான வியாபாரத்தை செய்து விட்டாய் சகோதரர்களே அந்த ஏழைக்கு அந்த மரத்தை அன்பை இருக்கிறார் எத்தனையோ ஏழைகள் இன்னும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த சத்தாவுடைய பூமியில எத்தனையோ ஏழைகள் இன்னும் சாப்பாட்டுக்கும் இன்னும் குடிபானங்களுக்கும் ஏடிகள் இருக்கிறாங்க எங்க அல்லாத உதவி வராதா எங்க இத்தாலிய சகோதரத்துவம் எங்க மனிதனே எங்க போனது எங்களுக்கு இறக்கம் காட்ட ஆயுதா என்ற குரல் எங்கள் காதலை வந்தடைந்தும் கூட ஏழு ஏன சொத்துல இருந்து ஒரு பகுதி அவர்களுக்கு போனாவிட்டால் நாங்கள்லாம் தான் சகோதரர்களே உண்மையான அண்ணாவுடைய அதிகாரிகளாக இருப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது அதனால எமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அந்த அல்லா தந்திருக்கிற இந்த வாய்ப்பை வாய்ப்பாக கருதுவோம் முடியுமா அளவு எங்கள் உதவிகளை அவர்களுக்கு கொட்டுவோம் வாழும் காலமெல்லாம் சிறந்த முறையில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பெரியவரை செய்யக்கூடிய கடைசி நாளை நம் வாழ்நாளை சிறந்த நாளாக்கி இருப்பாராக யார் என்ற பாவலை மன்னிச்சிருயாமா குற்றம் குறைகளை மன்னிச்சிருயாமா சௌமாவுடைய மூத்த லட்சியமாக்கியாமா சௌமாவுடைய மூத்த லட்சியமாக்கியாமா சௌமாவுடைய மூத்த லட்சியமாக்கியாமா ஒரு தடவை தானே பிறக்க முடியும் யாவா ஒரு தடவை இறக்க முடியும் யாவா ஒரு தலைவரை பிறந்து விட்டு உண்டாகுமா மூக்குக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் யாவா எங்கள் அனைவருடைய மூட்டையும் சௌபாவுடைய மூத்தாக்குவாயாக எங்கள் தாயை பார்த்து மன்னிச்சு யாவா தாயில பார்த்து மன்னிச்சு யாவா ரத்தத்தை பாராட்டி தந்தா யாவா பிள்ளைக்கு நோயில தாண்ட மாட்டா யாவா பிள்ளைக்கு பசியில தூங்க மாட்டா யாவா பிள்ளையே கதிகளை வளர்த்தவர் யாவா அந்த தாயை நீ பார்த்து யாவா இறக்கம் காத்து யாவா பாவங்களை மன்னிச்சு யாவா தந்தையுடைய பாவத்தை மன்னிப்பாயாக ரத்தத்தை வேறு யாரும் செஞ்சிருக்கிற யாவா யாவா அவருடைய யார் நோய்கள் கொடுத்து சோதித்தாரு கஷ்டத்துல போட்டு சொல்லிக்கிறாரு மௌத்தா போற நல்லது என்று சொல்லும் அளவுக்கு நோய்களை கொடுக்கிறாரு கண்ணியமா வாழ கண்ணியமா கண்ணியமா மௌத்தாக்குறியாங்களா யாங்களா உலகராதி முஸ்துகளை பாரியாங்களா பாரசீக உலகரை பாரியாங்களா அந்த ராஜாவுடைய மக்களை பாரியாங்களா யார் முகமது யார் முகமது ஓ முகமது நபி ரப்பு எனக்கு உள்ள ரசுல்லா ரப்பு ரசுல்லா உம்மத்தை பாரியாங்களா எத்தனையோ குழந்தைகள் வந்து கண்டு முன்னால மூத்தா போறாங்க யாருமா கண்ணியமா வாழ்ந்த எத்தனையோ பெண்கள் கற்பழக்கப்படுறாங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறாய் யாருன்னா ஒரு மறைமுகமான ஒரு இறக்குவாயாக தண்ணியை கற்பனை தரது சாப்பாட்டை கற்பனை தரது போக்குவரத்தை கற்பனை தரது ஓடுற நம்மத்தை யாரும் கற்பனை முடியாது நீ ஓடுற நம்மத்தை இறக்குறியாங்களா சீசன் இல்லாத படத்தை மரியமணி